கடந்த சுனாமி அனர்த்தத்தின் காரணமாக உயிர்களையும் உடைமைகளையும் இழந்த மக்களில் சிலர் இன்னமும் முகாம்களில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் சாய்ந்தமரது பிரதேசத்தில் அமைந்துள்ள கலில் முகாம் சிஇபி முகாம் மற்றும் மஸ்ஜிதுல் சபா முகாம்களில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் சுகாதார ரீதியாக பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து கண்டறிகிறார்கள் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர்களான எம் எம் நிப்ராஜ் மன்சூர் மற்றும் குகந்தினி இந்த அவலநிலை தொடர்பாக கலில் முகாமில் வசிக்கும் நபர் ஒருவர் தெரிவிக்கையில் காலையில் ஒழும்பினா மூஞ்சி அழக போனோம்னா அவளுக்கு ரசிங்கம் பாக்கையில ஊத்தையெல்லாம் கக்குச்சல வழங்கி அவளுக்கு வருது கக்கு பொங்கி ஒழும்பி போயிடுச்சு அது ஓடுதும் இல்லை அதனால பிள்ளைகளுக்கு எல்லாம் கொச்சி அது எல்லாம் மொச்சி மொச்சி பிள்ளைகளுக்கு முழுக்கு நோய் முழு ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் குளிக்க மருந்துகளும் நிறைய நிறைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க போதுமான மலசல கூட வசதிகள் இல்லாது எந்தவித கவனிப்பாரற்ற நிலையில் தாம் வாழ்வதாக மேலும் ஒரு குடியிருப்பாளர் தெரிவிக்கின்றார் ஒரு மூணு கக்குச்சி இருக்கிற இடத்துல ஒரு கக்குசி கூட ஒழுங்கான முறையில் வேலை எங்க பரவாயில்ல கமாமா எடுக்கிற மிஷின் கூட வரான்ல இதை பத்தினு கேட்கிற அளவுக்கு இல்ல எம்பியோ பிதானியோ ஏஜியோ ஒருத்தரும் வர அளவுக்கு இங்க இல்ல இது ஒரு அநாத மாதிரி கிடக்கும் இந்த இடத்துல நிரல் அழுக்கல் இந்த பாருங்களேன் குப்பைகள் சுகாதாரம் இல்ல பாதுகாப்பு இல்ல இந்த முகாமில் உள்ள மாணவர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் கல்வி கற்று வருகின்றார்கள் அவர்களில் ஒருவரான ஷஹான் கருத்து குறிப்பிடுகையில் காலையில ஸ்கூல் போறது ஒளிமினோடனே தண்ணி வாக்கடம்ல குளிச்சிட்டு போறதுக்கு இட வசதி இல்ல தண்ணி சாமான் ஓடுறதுக்கு கெந்துக்குள்ள ஓடுது நெலும்பு தொல்லை ವೆಕ್ಕ ದುರಿಯ ಕಷ್ಟ ಮಾಡೋರಿಗೆ ಇರವೇಲ ಡೊಳ್ಬುತ್ತುಲು படிக்கொன்னதுல பொத்தவத்தை விரிச்சோன்னே நெலும்புவா கண்ணை சுத்துது சூழல் மாசடைந்து காணப்படுவதனால் இங்கு ஏற்படுகின்ற தொற்று நோய்களை குணப்படுத்தவே உழைக்கின்ற வருமானம் போதுமான நிலையில் உள்ளதாக இவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த ஷூட்டுல இருமல் வந்து மூணு மாசம் ஆகுது இருமலும் விடுவில மருந்து எடுத்தும் கேட்கல பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யறாங்க இப்ப எங்களுக்கு எல்லாம் கட்டி முதுவெல்லாம் அப்பளோ பூக்குளம் இருக்கு அப்ப நாங்க எடுத்து சீராடி வளர்ச்சிற தகடு இந்த உள்ற வெயிலுக்கு எப்படி இருக்கும் அந்த கொசுகளை வைக்கிறவள பிள்ளைகளுக்கு நோய் வருது காய்ச்சல் பிள்ளைகளுக்கு இருமல் மேல் அத்தாடு மேல் நாங்க மந்திரத்தை எடுத்து எத்தனை மாட்டுக்கு எடுக்கிறேன் உழைக்கிறாச்சு மந்திரத்தை தாங்க சாப்பிட காணும் இப்படி கண்டு சீரழிகிறோம் காட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லை அடிவாசி வேறு தான் அது மருந்து எடுக்கிற ஆகி போற வள கொண்டு வேண்டிக்கிறான் அவளுக்கு நாடுவழி போகுது ஒன்றும் இல்லாம கிடந்தது காடு கலந்து போகிறோம் இந்த மக்களது நிலைமைகள் தொடர்பாக சாய்ந்தமிரது பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி ஆர் கே ஷகிலா ராணி இசத்தினிடம் கேட்டபோது கலி சக்கர் வந்து அவங்களோட டொய்லெட்டுகளை கிளீன் பண்ணதில்லை ரெகுலரா அது வருதில்லைன்ற பொதுவா அவங்க சொல்ற பிரச்சனையா இருக்கிறது சில கேம்புகளுக்கு பின்னுக்கு தண்ணி தேங்கி நின்று நுழம்பு வளரக்கூடிய இடங்கள் இருக்கின்றபடியா இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாதம் மாதம் அல்லது ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா எங்களோட பிஹெச்ஏல் போய் விசிட் பண்ணி அதுக்குரிய ரிப்போர்ட்டுகள் என்னவற்ற எழுதி தர்றாங்க சம்பந்தமா யார் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்களுக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்கு இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்